அப்படிப்பட்ட அண்டத்து அரும்பெறல் மேகம் வாழ்க எனவே பெருமானை ஒரு மேகமாக வைத்து அவனுடைய அருட்பெருக்கை நீராக வைத்து அப்படி மழை பெய்கின்ற பொழுது என்னென்னவெல்லாம் உலகில் நடக்குமோ அது போன்ற இன்பங்கள் அந்த உருவமாக அந்த தொண்டர்களுக்கு தீமைகள் எல்லாம் நீங்க நன்மைகள் எல்லாம் பெருக திருக்கோவில் இருந்தருளி காட்சி அருவருவ திருமேனியாக காட்சியும் கொடுத்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்கின்ற மேகமே வாழ்க என்று திருப்பெருந்துறை மேகம் இது திருவண்ணாமலை மேகம் இல்ல திருப்பெருந்துறை <laughs> இந்த மேகம் இப்படி ஆயிற்று என்று சொல்ற இதெல்லாம் இதெல்லாம் ஜீவ கோப்பை கவர்ந்துதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து பைபிள்ல சில கருத்துக்கள் நீதிகள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் உருவப்படுத்தி போறது வரதெல்லாம் இங்க இருக்கு அதனால அவருக்கு அப்படியே இருக்குது அலாரடா திருவாசகம் திருவாசகம் திருவாசகம் என்று சொன்னார் முருகா அதனால் அப்படிப்பட்ட மேகனாக இருக்கின்ற பெருமான் எனவே நாமும் என்னன்னு கேட்டா இன்னும் ஒரு ஒரு மாதம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா இல்ல அந்த அருமையான பெருமானது அந்த அருள்மலையிலே நல்லா நீராடி அந்த பொய்கையில மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் இன்னும் ஒரு மாசம் இருப்போம் அப்புறம் அந்த குளத்துல இருந்து ஏறுவோம் அது வரைக்கும் நம்ம நல்லா குளிப்போம் எந்த குளம் பெருமானாகிய அருளாகிய குளம் அந்த குளத்தில் நீராடுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய அமைப்பை நிறைவுபடுத்துவோம் பதினொன்று திருவண்ட பகுதியில் நிறைவாக இருக்கிற பகுதிக்கு வருகிறோம் அன்று வரை நாம் படித்தது நான் அது திருவண்ட பகுதியை நிறைவுபடுத்தி விட்டோம் என்ற ஒரு சிறு நினைப்பு எப்படியோ இருந்தது அது அல்ல என்பதை இப்பொழுது நாம் விளையும் கொண்டோம் நம்முடைய மணிவாசக பெருமான் குருநாதனாக பெருமான் எழுந்தொழி வந்ததை பல்வேறு வகையில் நினைவு கூறுகிறார்கள் அந்த நன்றி உணர்வு அவரை விட்டு அகலவே இல்லை நான் முன்னே சொல்லியிருக்கிறேன் என்ன வேணும் திருவாசகம் முழுதும் சொன்னால் ஒரே ஒரு குறிப்பில் அடங்க வேண்டும் என்றால் இரண்டு செய்திகள் இருக்கின்றன ஒன்று பெருமான் தன்னை ஆட்கொண்ட பெருமான் குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் பிரிந்து விட்ட உடனே அந்த பிரிவாற்றாமை அது ஒரு பக்கம் திருவாசகத்தில் அப்படியே மண்டி கிடக்கு இன்னொரு புறம் ஒன்றுமே இல்லாத அடியனுக்கு பெருமானி குருநாதனாக வந்த அருளினானி என்ற நன்றி உணர்வு ஒரு பக்கம் இப்ப அந்த நன்றி உணர்வை பல்வேறு விதமா நினைக்கிறார் நினைக்கிறார் அப்படி சொல்லும் போதுதான் சென்ற முறை நாம் படித்த பொழுது பெருமான் ஒரு பெரிய அப்படியே திரு திரு திருப்பெருந்துறையாகிய அந்த மலையில ஏறி கடல் நீரை முகந்து கொண்டிருந்த எங்கள் மேகமாகிய பெருமான் அப்படியே இடித்து மின்னி பெய்து மழையை செய்தார்கள் அப்போ வந்து என்ன ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்னல் பின்னும் போது ஆங்காங்க இருக்கிற அந்த பாம்புகள் எல்லாம் அப்படியே அஞ்சு ஓடும் அது போல இங்க என்ன பாம்புகள் அஞ்சு ஓடின அது போல மின்னல் இடி இடிக்கும் இங்க என்ன இடி இடித்தது என்றெல்லாம் ரொம்ப அற்புதமான உருவகத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் என்று அப்படியே சொல்லி சுவைத்தார் தொண்டர் சரியா இந்த மாதிரி மேகம் பெஞ்சதுன்னா யாரு உடுறாங்க தொண்டர் நீங்க உலகத்தை மழை பெஞ்சதுன்னு சொன்னா விவசாயிகள் உழவர்கள் உழுவாங்க எங்க பெருமான் திருப்பெருந்துறை ஆகிய மலையில் ஏறி அருமையா இடித்து மின்னி அருமையாக அந்த மழையை பெய்கின்ற பொழுது இங்க யார் விவசாயம் பண்ணுவாங்க தொண்டர் தொண்டர் உழவர் அவர்களுக்கு அந்த மாதிரி மழை பெஞ்சதுனால ஐயா இந்த ஆண்டு வெள்ளாம பொன் போட்டா பொன் விளைஞ்சது ஏன்னா சரியான காலத்தில் மழை பெஞ்சது களை எடுத்தது நாங்க சரியான காலத்தை களை எடுத்துட்டோம் எரு இந்த இந்த டியூட்டி எருவு எல்லாம் போடல இந்த இப்ப எரு போட்டு இருக்கிற மண்ணுடைய சுவையே கெட்டு போச்சு பொருள் சுவையும் கெட்டு போச்சு மண்ணுடைய தன் வளமும் கெட்டு போச்சு நீங்க அப்படி இருக்குது அப்படி இல்லாம பழைய காலத்துக்கு நல்ல எரு மாடு அல்லது பசுமாட்டுடைய சாணம் எரு நல்ல ஆடு கடை கட்டி அந்த ஆட்டு எரு நல்ல தழை உரம் இந்த எரு போட்டுது அதனால ஒரு ஏறு இது ரொம்ப அருமையான நேரத்தில் மழை பெய்ய நேரத்தில் நாங்க அந்த விதை விதைக்க களைகளை வரும்போது உடனே அந்த களை வந்து நாங்க வளர விடுறதில்ல அப்படி முளையிலே கல்லிடுவோம் திருவள்ளுவர் சொன்னார் இளையதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காலத்தை விடத்து இந்த முள்ளு செடி இழுச்சிட்டு இருந்ததுன்னாப்பா வீட்டுக்குள்ள அங்கங்க பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க முளைச்சு வருது பேர் அன்னைக்கே புடுங்கிடும் இல்லைன்னா என்ன சாமின்னாரு இப்ப புடுங்கினா அதை நீ புடுங்கிடுவ கொஞ்ச நாள் தாண்டிச்சுன்னா உன் கையை அது புடுங்கிடும் வேற ஒண்ணும் இல்லைன்னு சிவ சிவ இப்படி ஒரு குரல் இலைதாக முள்மரம் கொள்க இந்த முள்ளு செடி எழுதுன்னா இலைசா இருக்கும்போது அப்படியே இளையான்குடி மாற பிரிச்ச மாதிரி அப்படியே அடியோடு வந்துடும் வேரோடு வந்துடும் கொஞ்சம் வளர விட்ட உன் கையை கொண்டு போடும் என்ன முள்ளு செடி கதையெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறோம் இல்லையா அப்படின்னு கேட்டான் முள்ளு செடி தான் சொல்லுவாருப்பா கிராமத்து ஆளுக்கு வளங்கல வளங்கலைங்கிறீங்களே மக்கள் மத்தியில் போகணும் அப்படிங்கிறீங்களே போகும்படியாதான் பாடினார் நீங்க எடுத்து பிடிச்சா படிச்சாதானே இப்படி இப்படி ஒரு திருக்குறள் இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல முள்ளு செடியை எப்ப களையணும் சின்னதா இருக்கும் கழிஞ்சிருப்ப அடியோட வந்துடும் கொஞ்சம் மலரை விட்டினா உங்க கையில் தச்சுப்படும் என்ன போ முள்ளு செடி இருக்கு விட்டுட்டியானு ஒண்ணு நம்மால முள்ளு செடி கதையெல்லாம் திருக்குறள் இருக்கைய என்ன விட்டு கதை சொன்னதுன்னு முள்ளு செடிதான் அல்லது என்ன தெரியுது அரசியலுக்கு சொன்னார் பயவர் யாராவது நமக்கு தோன்றினா தோன்றும் போதே அவனை பதம் பார்த்துரு கொஞ்சம் வளர விட்ட உன்னை தாக்கிடுவான் அதுக்காக சொன்னதுடா இந்த முள்ளு செடி வச்சு அப்படி அரசியல் சொன்னார் அவன் எங்க திருவள்ளுவர் முள்ளு செடியிலையும் சொல்லுவார் பரிமையலகர் பயவரை நிலைபெறா காலத்தே கலைக கலையாவிட்டால் கலையலுற்றாரை அவர்தாம் கலைவர் என்னும் அணிது ஒன்றுமே இது பிரிதுமொழி ரெண்டும் அணியாயிற்று தமிழ் முள்ளு செடி தமிழ் இப்படி எல்லாரும் பாருமே போனாங்க என்ன பண்றது அப்படிலாம் சொன்னார் இந்த தொண்டரு உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க விவசாயம்னு அப்படி பண்ணுப்பா என்ன பண்ணாரு உழுவுறது எவ்வளவு முக்கியமோ அது போல தண்ணி பாய்ச்சறது தண்ணி பாய்ச்சறது எவ்வளவு முக்கியமோ அது போல களை எடுக்கிறது களை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அது போல எரு போடுறது எரு போடுறது எவ்வளவு முக்கியமோ அது போல நீ போய் தினமும் போய் பாதுகாத்துக்கிறது ஒரே குரல்ல அஞ்சு இருக்கிறதுலயே ஒன்னே முக்காவது தான் அந்த குண்டு செட்டுல குதிரையே ஓட்டி விட்டாரு ஏறினும் நன்றால் எருவிடுதல் நல்ல உடுவதை போட நல்ல எரு விடுறது வேணும்டா ராஜா அப்படின்னார் அவர் கட்டபின் களை எடுத்த பிறகு நீரினும் நன்று அதன் காப்பு இப்படிதான் ஒரு நூல் எங்கேயாவது இருக்குதான் எந்த மொழியில இருக்குன்னு கேட்போம் அஞ்சு செய்தியை ஒரே திருக்குறள் ஏறு உழுவுறதை விட ஏறு போட ரொம்ப முக்கியம் அதுக்காக ஏறு உள்ள விட்டுறத ஏறு உழுவுதா அது வந்த பிறகுதான் இப்ப சரி சாமி ஏறும் வேணும் அப்ப எழு விடணும் கட்டபின் களையெடுத்த பிறகு நீரினும் நன்றதன் காப்பு நல்ல விடாம தண்ணி பாய்ச்சறதோட நீ தினமும் போய் நிக்கணும் அஞ்சு உழவர் கிண்டிமையாக செய்து ஐந்து ஒரே குரல் இந்த நாடு விவசாய நாடு அதுக்காக அப்படிலாம் சொன்னார் போச்சு விவசாயமே நாட்டில் இழந்து போச்சு இந்த புதிய எருவும் தண்ணீர் வாரா குறையும் தினமும் உடையவன் நிலத்தில் போய் சேராமையும் ஆமா இவங்ககிட்டயே விட்டுட்டு போனதுனால போச்சு உடையவன் போகணும் செல்லான் கிழவன் இருப்பின் நீ தினமும் உன் நிலத்துக்கு போகலன்னா நிலம் புலந்து எல்லா ஆளுமே ஓடிவிடும் நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் என்னன்னு கேட்ட சாயந்தரம் அப்படியே ஆபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் போவேன் அப்புறம் யாராவது அட நான் வாயா வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு அவர் அழைச்சிட்டு போரு அங்கேயே படுத்துருவேன் அட மாறினா சும்மா இங்கேயே குளிச்சு வலிக்கலாம் ஐயா அப்படி சொல்லுவேன் அப்படி படுத்துருவேன் அப்படி இருக்கலாம் எப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன கல்யாணம் ஆயிட்டுதுன்னா ஆபீஸ் அஞ்சரை விட்டுதுன்னா ஆறு மணிக்கு கொஞ்சம் பூவு அல்வா போக்குவரத்து இத்தியாதிகளோட வரணும்டா என்ன அப்போ நாங்கெல்லாம் வயசானவங்க உங்களுக்கு சொல்றதா அப்படின்னாரு அப்படி இல்லைன்னா அம்மா டூ விட்டுடுவாடா அப்ப உடையவனாக உனக்குன்னு ஒரு மனைவி வந்த பிறகு தினமணி உரிய நேரத்துல போகலன்னா எப்படி அம்மா ஊடுவாளோ அது போல இந்த நிலம்ங்கிற நல்லால் தினமும் உடையவன் அந்த நிலத்துக்கு போகலன்னா பேசாம இருந்துருவான் இவ ஓடுனா சோறு கிடைக்காது அவ ஓடுனா விளையாது சிவ சிவ பின்னி இருக்கிறாங்க பெரியவர் என்ன பண்றது அப்படியாக அப்படி எல்லாம் சொன்ன விவசாயத்தை இவர் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்து <laughs> திருப்பரந்தூர்ல ஏறிச்சு பாருங்க கருணை ஆகிய மேகம் அடாராளா கண்ணங்கரேன்னு கருத்துதுங்களா அப்படி லேசு அப்படி காத்து அடிச்ச உடனே இங்க பாருங்களேன் மின்னல் மின்ன இடி இடிக்க இங்க எல்லாம் நிலத்துல பாம்பெல்லாம் அங்க ஓட இங்க ஓட இல்ல கொட்டான கொட்டு மழை பெய்ஞ்சது முடிச்சதா இல்லையே நல்ல தொண்டர்கள் எல்லாம் இருந்தாங்க திருவண்ணாமலை தொண்டர்கள் மாதிரி <laughs> அதனால அவங்க எல்லாம் கால காலத்துல எல்லாம் நல்ல அருமையாக தன்னுடைய மனமாகி அந்த வயல்ல அந்த தண்ணியை தேய்க்கி களைகளை இருந்து அதெல்லாம் உடனே எடுத்து எருவும் போட்டு நல்ல விளைச்சலுங்க நல்ல விளைச்சல் எது பக்திங்கிற விளைச்சல் தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க என்று ரொம்ப அருமையான உருவம் அல்லவா அதைத்தான் நாம் சென்ற முறை பார்த்தோம் அப்படிப்பட்ட பெருமான் கரும்பன கச்சை கடவுள் காண்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க பணம் பணம்னா பாம்புன்னு அர்த்தம் பணம்னா சில்லறை அது மட்டுமல்ல சில்லறையும் உண்டு ஆனால் பணம்னா பாம்பு கண்ணங்கரையர்னு பாம்பு கரும்பன கச்சை கடவுள் காண்க பெருமான் அடுப்புல இடையில கச்சை கட்டிட்டாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் பெல்ட் போட்டுக்கிறோம் அவர் என்ன பாம்பையே இழுத்து நழுவுமே என்னாரு உங்களுக்கு எனக்கு நழுவும் அது கட்டினா கட்டினதுதான் நழுவுனா நழுவுனதுதான் பை ஆர்டர் அதனால உம் என்ன அப்படின்னா சரி அதனால பாம்பாயி அந்த கச்சையை கட்டி கொண்டு இதுக்கு தினமும் இதுன்னு அவரு நமக்கெல்லாம் என்னன்னு திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்காரங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்துடுறேன் அவருக்கு உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் அப்படி நிக்கணுமே அப்படி இருப்பதனால அந்த கச்சையை இடுப்புல கட்டிக்கிட்டு பாம்பாய கச்சை கட்டிட்டு அவ்வளவு வேலை செய்வானாம் கரும்பன கச்சை கடவுள் காண்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க நல்ல தவமுனிவர்களுக்கெல்லாம் விடாமல் கொடுத்தருள்கின்ற ஆதிமூர்த்தி அல்ல அந்த பெருமான் வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க அச்சம் என்ன அச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவியாகிய அச்சம் அதனால உயிர்களுக்கு எதிர அச்சம் வேணும்னு கேட்டா ஒன்றே ஒன்று அச்சம் எது பிறவிக்காக பெருமானே போதும்பா எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் போதும்பா நீ தான்ப்பா அதை மாத்தணும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு இறைவனடி சேர்ந்தார் சேராதா நீந்தார் போன என்ன விளையாடுற மாதிரி பேசுறாங்க எல்லாம் ஆகவே அந்த அச்சம் பிறவியாகிய அச்சம் இருக்கு அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க இந்த சேவகன் என்பதற்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் சேவகன் வீரன் அர்த்தம் பணியாளர் என்று பொருள் அல்ல கொங்கு மலர்பாதம் தந்தருளும் சேவகனை ஒவ்வொரு வீடா வந்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கொங்கு மலர்பாதம் தந்தருள் தென் திருவடி ஆகியவன்றை கொடுக்கின்ற சேவகன் அப்படியான பணியாளரானாரு அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானி பாடி நலந்திகள பங்க எப்பும் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பவாய் ஆகவே சேவகன் சொன்னவனே பணியாளர் சொல்லப்படாது அங்கன் அரசை நமக்கெல்லாம் ஆரமுதை அவர் யார் நங்கள் பெருமானி பாடி நலந்திகள பங்கையப்பும் பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் மார்கழி மாசம் போயிட்டுது திருவாக்கு நம்ம திருவாசகம் போயிடுமா எப்பவுமே இருக்க வேணாமா அதனால சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க அருமை இல்ல ஈர்த்த ஆட்கொள்வோன் சொல்லுகிறார் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்ன சொல்றார் ஈர்த்து என்ன சொல்லிருக்கிறேன் இழுத்து என்பதற்கும் ஈர்த்து என்பதற்கும் வேற்றுமை உண்டு இழுத்துன்னா உடலோடு இழுக்கிறது ஈர்த்துன்னா உடலை வச்சு உள்ளத்தை மட்டும் இழுக்கிறது அதனால குருநாதன் திருப்பெருந்துறையில இந்த பெருமானை எப்படி ஆட்கொண்டார் முதல்ல கேட்டா அப்படி திருவிழி பார்த்த உடனே அடே பெருமான் யாரோ பெரிய ஞானி மாதிரி இருக்கு பக்கத்துல திருப்பெருந்துறை கோயில் இருக்குது அடே என்று பார்த்தார் அப்படி உடனே மனசு இழுத்தது உடம்பு பின்னாலேயே போயிடுச்சு அதனால ஐயா அப்படியான ஒருத்தர் தான் இந்த மாதிரி உங்களை ஈர்த்தாட்கொண்டார் இல்லப்பா என் நிறந்த அறிவர்களை நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க நாளும் தினமும் தினம் அப்படி செய்யறான்ப்பா நம் மனதையெல்லாம் ஈர்த்தாட்கொள்வான் அவன் வாழ்க சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க சூழிரும் துன்பம் சூழ்ந்து வருகின்ற துன்பம் அது என்ன சூழ்ந்து வருகிற துன்பம் தினமும் துன்பம் வரும் அது என்னது விளங்கலையே இன்னும் அப்படி ஒண்ணு நமக்கு வரவும் இல்லை வரவும் வேண்டாம் ஆனா தினமும் சூழ்ந்து சூழ்ந்து வருகிறது என்ன ஈக்குவல் டு நல்வினை தீவினை நாம செய்யறது ஒன்று நன்மை செய்யறோம் அல்லது நுண்ணு தீமை செய்யறோம் ஆகவே ரெண்டும் தீவினை தானே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் பொருள் புரிந்தார் மாட்டு அப்ப நல்வினையும் தீவினை ரெண்டுமே எது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் தான் அதனால சூடீரும் துன்பம் அப்ப நல்வினை தீவினை ஆகிய இருள் சேர் இருவினையும் துடைப்போன் வாழ்க திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா எப்படி இருந்தா சாமி இறைவன் பொருள் சேர் பொறுப்புரிந்தார் மாட்டு அவர் சொன்னார் இது என்ன சூரியரும் துன்பம் துடைப்போன் வாழ்க நம்ம இதுக்கு மின்னி விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டியல தீமை செய்ய வேணாங்கிறது சரி அப்ப நல்வினையும் செய்ய வேணாமா செய்ய வேணாமா நன்மை செய்தா நன்மை அனுபவிக்கணும் நமக்கு அதனாலதான் நம்ம வந்து இனிமே கை நீட்டி எதுவும் வாங்கக்கூடாதுன்னு பிறருடைய உழைப்பையோ பிறருடைய பணத்தையோ வாங்காம இருக்க வரைக்கும் நல்லது வாங்கின பிறப்பு தான் மீண்டும் மீண்டும் பிறப்பு தான் ஏன் பிறனுடைய உழைப்பு வாங்கினா மீண்டும் அவருக்கு எந்த பிறவிலாவது வெறும் உழைச்சாகணும் கை நீட்டி வாங்கிட்டோம்னா எப்பாவது ஒரு தடவை அவர் கை நீட்டி கொடுத்தாகணும் அதுக்குன்னு ஒரு பிறவி வரும் அதனால ரெண்டுமே சரி சார் அப்படி நீங்க வேணா மற்ற ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா அது அப்ப நம்ம நன்மை தானே வரும் நன்மை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது தீமை செய்யவே கூடாது அது சரி தீமை செய்யக்கூடாதுங்கிறது பரவாயில்ல சார் இந்த நன்மை செய்யும் போது நாம் செய்தோங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா நடக்குமா நடக்காதுதான் என்ன இதுல நடக்கும் நான் எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லணும் இங்க டன் டன்னா இருக்குமே என்ன பண்றது அது தெய்வ அருள் வேணும் ஆமா நன்மை செய்தவன் தான் நன்மை செய்ததல்ல பெருமான் தான் செய்தது என்று உள்ளார சொல்ல வேண்டுமானால் பெருமான் திருவருள் கருணை தான் இருக்கணும் இல்லைன்னா இது வேணா சொல்லும் இது சொல்லும் பேப்பர்ல பாருப்பா நிகழ்ச்சி வந்துதான்னு போட சொன்னானே போடலையே ஜன்னமண்டல வந்துருக்கும் அதை பார்த்தா நேற்று செஞ்சது அதுல வந்திருந்தா கொஞ்சம் கண்ணப்படாது அது என்ன சீக்குவல் டு அதுதான் அர்த்தம் அதுல நன்மை செய்தால் அது இறைவன் செய்தானே தவிர நான் அல்ல என்ற ஒரு நினைப்பு வரணும்னா அந்த நினைப்பு ஆண்டவன் தர வரணும் இல்லைன்னா வராது பொதுவா மனிதையில வர்றது கடினம் கடினம் தான் அதனால பிறந்துகிட்டே இருக்கிறான் அதனால பிறந்துகிட்டே இருக்கிறான் என்ன பண்றது அதனால சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினர்க்கு ஆறமுது அழிப்போன் வாழ்க யாரெல்லாம் தன்னை வந்து அறிங்கிறார்கள் அவர்களுக்கு ஆறமுது உன்ன உன்ன செவிட்டாத அமுதை வழங்குவானாம் ஆறமுது அழிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க பெருமானுக்கு எப்ப யார் அந்த கூத்து ரொம்ப நல்லா வரும்னாரு எல்லாரும் தூங்குற நேரத்தில் அவருக்கு ரொம்ப குஷி கூறிருள் கூத்தோடு அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பகல் என்ன பெருமானே ஐயா ஐயான்னு அவன் கூப்பிடுவான் ராத்திரில பன்னெண்டு மணின்னு சொன்ன எல்லாம் அது தூங்கிடுது <laughs> ஆனா இவருக்கு ரொம்ப கவலையே இல்லை கூறிருள் கூத்தோடு போன் வாழ்க நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனி அதுதான் இது நல்ல இருட்டுல அவன் வரணும் ஒரே ஒரு பொருள் இந்த இருட்டு இருட்டுன்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணி அர்த்தம் இல்லை <laughs> இந்த உலகம் எல்லாம் தன்பால் ஒடுக்கிய பிறகு தன்னந்தனியாக இருந்து பெருமான் ஆடுவான் என்பதைத்தான் காட்டுல இருந்து ஆடுறது போறதெல்லாம் சொல்றதை தவிர ஆக்சுவலா உண்மையாவே சுடுகாட்டுல போய் ஆண்டும் ஆடுவானா சிவசிவ சிவசிவ அதனால அதை வச்சுக்க நம்ம ஏழனமா பாடினார முடியாது மணிவாசகர் மணிவாசகர் எதை வச்சு இது மாதிரி சுடுகாட்டுல இருப்பாங்கிறதுக்கு என்ன என்ன பாட்டு அருமை பார்த்தீங்களா கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடி ஏயா போய் போய் உங்க ஆண்டவன் ஆண்டவங்கிறீங்க தங்குற எங்க கிட்ட கொடுத்தா இந்த பாருங்க முருகன் கோயில்ல ஐயா நீ எப்பவும் தங்கிக்கலாம் என்று நம்ம அருமையா வரவேற்போட சொல்லுவோமே வேண்டான்னு அங்க போகுது நம்ம கிட்ட கேட்டோமா அல்லது நல்ல ஜவுளி கடையில கேட்டோம்னு சொன்னா அருமையா பீஸ் பீஸா கொடுப்பாங்க எவ்வளவு வேணாலும் பேசிட்டு இது என்னது கொல் புலித்தோல் நல்லாடி புலித்தோல் இன்னொன்னு நம்ம நிறைவு செய்ய முடியாது தாயும் இலே தந்தையிலே தான் தனியன் காணி இப்படி ஒரு ஆளை உங்க தலைவன் வச்சுக்கிறீங்களேப்பா உங்க தலைவனுக்கு வந்து தலைவனாக இருக்கிறது மாதிரியே படலையே ஆரஞ்சு ரெண்டு தாயும் இலே தந்தையிலே தான் தனியன் ஆயிடினும் காயில் உலக அனைத்தும் கற்பொடிகான் சாழலோ எங்கால் நினைச்சதுன்னா இந்த உலகத்தையே ஒரு செகண்ட்ல அடைஞ்சு விடுட அவ்வளவு பெரிய நினைச்சிட்டு ஆவே இப்படி கூறிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க அருமையான அமையின மூங்கில் மூங்கில் போன்ற தோலை உடைய எங்க அம்மா எங்க அம்மாவை எப்பொழுதுமே விடாமல் காதலித்துக் கொண்டிருப்பான ஏன்னா அம்மா விட்டு ஐயா இருக்க மாட்டார் ஐயா விட்டு அம்மா இருக்க மாட்டார் அப்படி சம்பந்தியம் அப்படிதான் இது வந்து உடம்புலயே இருக்குது சம்பந்தி விஷயம் என்னன்னு கேட்டா சம்பந்தி மாறுபடியே இருக்குது திருமகள் அம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது கொஞ்சம் எட்டருன்னா கொஞ்சம் நவுந்துக்குவால தவிர ஆனா நெஞ்ச விட மாட்டார் அத ஒரு ஆழ்வார் பார்த்துட்டார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா ஏன் நானும் பாக்குறேன் திருமாலு பெருமானே உன்னுடைய நெஞ்சிலேயே இந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது வலிக்காது நெஞ்சு ஏமா கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன் அகலகில்லேன்னு இறையும் என் மார்பை விட்டு நம்ப மாட்டேன் என்று அலர்மேல் மங்கி மனவாளா என்று ஆழ்வாரனும் பாடினாங்க ஆகவே பேரவை தோழி காதலன் வாழ்க ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க ஏதிலர் ஏதிலர்னு அன்பில்லாதவங்க அன்பில்லாதவங்களுக்கு அவனும் அன்பில்லாதவனா இருப்பான் முன்னையும் பார்த்தோம் எங்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வாழ்க ஆனா கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வாழ்க அப்ப நல்லவனுக்கு உள்ளிருப்பார் நல்லாது அல்லாதவனுக்கு கொஞ்சம் செய்மையாக இருப்பார் புறத்தார்க்கு சேயோ என்று அது தங்கியும் ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க காதலர்க்கு அவன்பால் அனுபவித்திருக்கின்ற அடியவர்களுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க எய்ப்பினில் எய்ப்புன தளர்ச்சி தளர்ச்சி வந்த போது நமக்கு வேணும்னு தானே பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க பிஎஃப் பிடிக்கிறாங்க எங்க வாத்தியார் விட்டு நாங்க போவோமா போக மாட்டோம் அப்புறம் சிறு சேமிப்பு போடுங்கிறாங்க அப்புறம் நீங்க வந்து இந்திர விசாவில போடுங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு ஆடுறோம் ஓடுறோம்ப்பா நாளைக்கு பேசாம ஒண்ணும் இல்லைன்னு இருந்தா என்ன பண்றது யார் சோறு போடுவா அப்ப இது அப்ப என்னைக்கு தளர்ச்சி வருதோ அன்றை பயன்படுத்துவதற்காக பி எஃப் என்ன இதர விசா என்ன சிறுசேமிப்பு என்ன பண்ணிக்கிறோம் ஆனால் பெருமான் மீது அன்பு இருக்குமானால் நமக்கு எய்ப்பினில் வைப்பே அவனா இருப்பான் இந்திர விசாவே அவன் காண்க சிறு சேமிப்பே அவன் காண்க அப்படி அப்படி சொல்லுவான் எய்ப்பினில் வைப்பே வா வைப்பு வாழ்க நச்சரவு ஆட்டிய நம்பன் வாழ்க பாம்பெல்லாம் மேல இருக்கும் சமயத்துல எதுன்னு கேட்டா அதை வச்சு இப்படி விளையாடு நீ விளையாடுற ராஜா நானும் ஆடுறேன் அப்படின்னு என்ன பாம்பாட்டியான்னு விளையாடுவார் அவருக்கு என்னப்ப கவலை பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி வாழ்க என்பதை மாற்றி இப்பொழுது போற்றி என்று சொல்கிறார் பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி இல்ல அப்படி எங்க எங்க சொன்னார் பின்னால சொல்றார் என்னை வந்து பிச்சாக ஆக்கினாயினர் எங்க எங்க சொல்லியிருக்காரா திருவாசகத்துல தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்று கனியாய்க்கு தங்கருணை வெள்ளத்தடித்து வினைகடிந்த வேதியனை அப்படிங்களா பிச்சேற்று பிச்சேற்றுன்னா தன்னை மறக்க செய்துன்னு அர்த்தம் தன்னை மறக்க செய்து தன்னை மறந்து இருக்கும் போது ஊர்ல இருக்கவங்களாம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் சார் மாண்டு மிக அமைச்சரா இருந்த இன்னைக்கு என்ன தெருவில் இப்படி அழையுது அங்க அழையுது ஐய அப்படின்னு இந்த பிச்சையற்று என்பதற்கு நேரான உரை வேணும் அந்த உரை வேணும்னு சொன்னா திருவாசகத்திலே இருக்கணும் யாண்டு உரை எங்க இருக்குது திருவாசகம் விட்டு போகக்கூடாது ஆனா பிச்சை ஏற்றி உரை சொல்லணும் எங்க உரைதான் தலைவன் உரைன்னு சொல்றேன் பிச்சை ஏற்றி அதான் ரொம்ப எல்லாம் விளங்குற மாதிரி நாங்களும் விளக்குற மாதிரி மற்ற விளங்குன மாதிரி அதை பிச்சுங்கிறதுக்கு மாற்றி பித்துன்னு சொல்லிவிட்ட பித்து என்ன கீழ்பாகத்தில் கொண்டு வைக்க முடியாது இல்ல பின் இந்த பித்து என்ன பித்து ஓர் ஒரு கால் எம்பெருமான் எந்தெந்தே எம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூர பாரு அந்த பொண்ணு அந்த அவரை பார்த்ததுல இருந்து வாய் ஓய மாட்டேங்கிறாள் அத பெண்கள் சொல்லுவாங்க என்ன அதே சொல்லிட்டு இருக்கிற சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கழிவூர நீரொருகால் நெடுந்தாரை கண்காணி கண்காணிப்ப நீ தண்ணி அப்படி தார் தாரையா வருதான் அவரு என்ன கேட்டா விண்ணோரை எல்லாம் தான் பணியறது இல்ல பார் கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறார் திருப்பெருந்துறைனா திருப்பெருந்துறைன்னு சொன்னாலே போச்சு கையை தானே வருது தான் பணியால் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் இப்படி ஒரு பித்தா இருப்பாங்களாடி என்ன இன்னொரு சிந்த போடி அந்த பித்தாக்கினது ஒன்னே என்னே ஆக்கினாளா அந்த பெண்ணு கிடைச்ச பேரடி ஆர் ஒருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆரேலோர் எம்பாவாய் திருவம்பாவில கொட்டி வச்சிருக்க ஜீவ ஜீவ திருவம்பாவை யோகிதையா படிக்கிறதுன்னா அநேகமா அதுக்கு வந்து ஒரு பத்து வாரம் பத்து மாசம் வேணும் மாதம் ரெண்டு பாட்டு யோகிரியா படிச்சான்னா முன்னால விஷயத்துக்கிட்ட வம்பு இல்லை ஒரே நாள்லயே முடிச்சுக்கலாம் நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி எங்கள் பெருமான் அப்படி ரெண்டு அப்படி என்னன்னா நீ பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் நீற்றோடு தோற்ற வல்லோன் காண்க அணிந்து அப்படி அருமையா இருப்பானோ நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி ஏப்பா இல்ல தமிழ் எப்படி போகுது பார்த்தீங்களா நீங்க ரயில்ல ஏறீங்க சாதாரண பாலம் வந்ததுன்னா கொள்ளிடம் பாலம் வந்துட்டுன்னா சிதம்பரம் தாண்டம்னா எங்கேயா போகுதுன்னா அட கொள்ளிடம் வந்துட்டு அதுக்குள்ள ஏன் டவு டவுன்னு எல்லாமே அந்த கொள்ளிடம் கரை தாண்டி போச்சு இப்போ சாதாரணமாகவே இருக்கும் அது மாதிரி கொள்ளகர பாலம் மாதிரி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி ஏ ஏன்னாரு இந்த உலகத்துல ஏன் அப்படி திடீர்னு அவர் வேணும் அப்படி மாதிரி நடப்பன நடாய் கடப்பன கடாய்னு பாலத்துல ட்ரெயின் போற மாதிரி போறாருனாரு அவருக்கு ஒன்றும் போக வேண்டியதில்லை நமக்கு இருக்கிற சந்தி அப்படி இருக்குதுன்னு ஏன்னாரு நடப்பன நடாய் நடக்க வேண்டிய உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் நடந்து போகின்ற உயிரினங்கள் அது எது இயங்குதினை சங்கமம் என்று சொல்வது நடப்பாது அது மாதிரி இருக்குது தாவர சங்கமாகிய ரெண்டும் நமக்கு பெருப்பிருக்கு அல்லவா தாவர சங்கம் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் சங்கமம்னா நடக்கிறது தாவரம்னா நிற்கிறது அசையாது அப்ப நடப்பன நடாய் நம் போன்ற உயிரினங்கள்லாம் நிற்பன நெறி மரம் போன்றவை எல்லாம் அப்போ மரம் போன்றவை இருந்தடுத்து விட்டு அசையாது அது நிற்பன நிற்பதற்கும் நாமெல்லாம் இருக்க மரத்தில் இருக்க மாட்டோம் அசைஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எனவே நடப்பன நடாய் இன்னும் சிலது கிடப்பன கிடாய் பாம்பு கும்பெல்லாம் உடம்பு முழுதும் தரையிலேயே கடத்தி கிடக்கும் நாம இப்ப எப்படி உடம்பு முழுதும் கடத்துறோமா கால் மட்டும்தான் கடத்தி இருக்கிறோம் எப்ப உடம்பெல்லாம் கடத்துவோம் அப்படின்னு சொன்னா இன்னைய பொழுதுல பன்னெண்டரை மணிக்கு மேலதான் கடத்த போறோம் கிடப்பன கிடாய் ஆகவே நம்ம இப்படி நிக்கிறதுனால இந்த மூன்று சொல்லு வந்தது அப்ப நிற்பனவற்றை நிற்கவும் நடப்பனவற்றை நடக்கவும் அப்புறம் கிடப்பனவற்றை கிடப்பவுமாக நிதி இவற்றை எல்லாம் இப்படி ஆகவே எல்லா உயிர் இயக்கமும் பெருமானுடைய திருவருளால் அது நிற்பனவாயினும் நடப்பனவாயினும் அன்றி கிடப்பனவாயினும் ஆக எல்லாம் பெருமான் அருளால் நடக்கின்றன ஆதலால் இப்படி நிறி சொற்பாதம் கடந்த தொல்லோ இப்படி எல்லாம் நாம் சொல்லுவதற்கு சொல்லுக்கு கடந்தவனாக இருக்கிறான் இப்படி மிகப்படையவன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் மனசால் அவனை கருதி பிடிக்கலாம்னா கொஞ்ச நேரம் இருக்கலாம் அதுக்குள்ள அவன் எங்கெங்கோ போயிருப்பான் ஏன் எத்தனையோ ஆன்மாக்கள் அப்படி கருதுகிறது அதனால உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் நம்ம கண் முதலிய பொறிகளால் அவனை பார்க்கலாமான்னாரு பார்க்க முடியாது ஏன் சார் முடியாதுன்றாரு முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் எதை முகத்துல பார்க்கணும் எதை அகத்துல பார்க்கணும்னு தெரியாம எதை எடுத்தாலும் ஏன் அப்படி பாக்குறீங்க இருக்குன்னு பார்த்தேன்னாரு அது உலக பொருள்ல சரி ஆண்டவனை பார்க்கணும்னா இங்கே தான் இருக்கான் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் எனவே உள்ள கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் ஆனா அவ செய்யறதெல்லாம் நமக்கு வழங்கும்படியா செய்வான் என்னது இந்த விண்முதல் ஆகிய ஐந்து பெரும் பூதம் எது நிலம் நீர் தீ வழி வெளி இந்த ஐந்தையும் அப்படியே தோற்றுவித்தான் இல்ல நம்ம எங்க இருக்கிறது எந்த காற்றை சுவைக்கிறது எந்த தண்ணியை குடிக்கிறது எந்த வெப்பத்தை போட்டு வெந்நீரோ அல்லது சமையல பண்றது எந்த வானகத்தை அடங்கி நாம் உலாவது அவையெல்லாம் அவன் தந்தவை